எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால் பலர் திருமால் பலர் மாண்டனர்கான் தோணூக்கம் அப்ப நடந்த போது பிழைச்சிட்டாங்க அப்ப இருந்த திருமால் பிரமன் அதுக்கு பின்ன எத்தனையோ திருமால் வந்தாங்க எத்தனையோ பிரமன் வந்தாங்க எத்தனையோ வந்தார்கள் அவங்களும் என்னன்னு கேட்டா வந்தார்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் ஒரு காலத்துல இறந்தார்கள் அப்ப ஈரில்லாத ஒருவன் அழிவில்லாத ஒருவன் ஈசன் அதுதான் திருவம்பாவையில ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை அந்த சோதியிற்கு இருக்கு அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் என்று சொன்னார் ஆகவே அப்படிப்பட்ட நம்முடைய பெருமான் தான் என்றும் ஈரில்லாதவன் எனவே அப்படிப்பட்ட அந்த பெருமான் நோக்கி எல்லாம் தோல் நோக்கமாடாமல் பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே திருவேழிமலை திருமால் இந்த ஒரு கால இல்லையில தனக்கு எதிரியாக இருப்பவர்களை அழிக்கணும் அதுக்கு என்ன வேணும் கையில ஏதேனும் ஒரு படை வேணும் அது என்ன வேணும் சக்கரம் வேணும்னு சொன்னார் அதற்காக என்ன பண்ணாரா பெருமானை வழிபாடு செய்தாராம் வழிபாடு செய்கின்ற பொழுது வேண்டிய மலர்கள் எல்லாம் முதல்ல எடுத்துக்கிட்டு போகும் அதான் சிவபூஜையில் நெருப்பில் எந்திரிக்க கூடாது அதுக்கு ஏற்ற அந்த அங்கமெல்லாம் வைத்துக் கொண்டுதான் உட்காரணும் முதல்ல திருவருளால் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு சிவசிவான்னு சொல்லி எந்திரிச்சு போய் எடுத்துக்க வேண்டியதான் அப்புறம் என்ன பண்றது அதிகால் மறக்கக்கூடாது பெரும்பாலும் சரியா இருக்கும் அதுதான் பெரும்பாலும் இருக்கும் அதனால அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா எல்லாம் பெருமானுக்கெல்லாம் நல்ல திருமுழு காட்டி <laughs> எல்லாம் அலங்காரம் அப்புறம் அணியெல்லாம் செய்து அது பெருமானை ஒவ்வொரு இந்த அர்ச்சனை பண்ணும்போது ஒவ்வொரு அந்த போற்றிக்கும் ஒவ்வொரு மலர் தான் போடணும் வாரி விற்கப்படாது அல்லது மந்திரம் சொல்லி மலர் போடாமல் இருக்கக்கூடாது அதனாலதான் கூடுமான வரைக்கும் நிதானமா சொல்லணும் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே இப்படி இருந்து என்ன பண்றது அந்த வழிபாடுனா வழிபாட்டில் ஒன்றிருக்கும் அப்படியே வந்து ஒவ்வொரு மலரா எடுத்து திருவடியில அதுதான் பெரும்பாலும் கூட நம்ம அவங்க எல்லாம் உடம்படி சொல்லி போடுறாங்க நமக்கு அது தெரியல அப்படின்னா பொருள் தெரியாது அதனால நம்ம அருமையா இருக்குது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க அருமையா செய்யலாமே தப்பில்லையே என திருவடியை வாழ்க என்று ஒரு முறை அப்புறம் வெல்க என்ற ஒன்று போற்றி என்று மூன்று விதமும் போற்றுகிறார் நீங்க திருமுறைகளிலே இந்த மூன்றும் ஒருங்கு வந்த இடம் இங்கதான் வாழ்க என்று ஒரு ஐந்தாவது வெல்க என்றும் போற்றி என்றும் அருமையா செய்யலாம் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி சொல்ல அருமையா இருக்கு ஆகவே இப்படி அந்த பெருமாள் என்ன செய்தாராம் வேண்டிய அந்த சிவ வழிபாட்டுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொண்டு பெருமானை வழிபாடு செய்தாராம் அப்போ பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய அவர் என்ன நல்ல தாமரை பூவா எடுத்த வழிபாடு செய்ய வச்சிருக்க தாமரை பூவா எடுத்து நல்ல அது அப்பதான் மலர்ந்தது <laughs> பைங்குவளைக்கார் மலரால் செங்கமல பைங்கோலால் செங்கமலம்னா நல்ல செந்தாமரை அதை வந்து நல்ல ஆயிரம் பூ ஆயிரத்தி எட்டு பூ எடுத்து வைத்துட்டார் எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணார் எண்ணும் போது சரியா இருந்தது ஆனா அந்த போட்டி செய்து முடிக்கும் போது இன்னும் ஒரு போட்டி இருக்கு ஆனா பூ இல்லை எப்படியோ நினைப்பிற ஒண்ணுக்கு ரெண்டு போட்டாரோ அல்ல ஒரு எண்ணும் போது அவர் பண்ணாலும் தெரியல பாவம் பாவம் தான் என்ன பண்றது அதனால இப்ப நம்ம ஒரு ரோஜா பூ வச்சே நூத்தி எட்டு இல்ல ஆயிரத்தி எட்டு பண்ணி விடுறோம் <laughs> சமர்த்தர்கள் நாம நம்ம சமத்து வரல திருவாரு ஏன் அதையே இன்னும் எவ்வளவு தூரம் கிள்ளி என்னமோ அவ்வளவும் கிள்ளியா போட்டு போட்டு என்ன இதெல்லாம் ஆண்டவன் தான் காக்கணும் அது போல வில்வம்னா அந்த மூன்று இலை இதழோடு இருக்கிறதா அர்ச்சனை பண்ணணும் வில்வத்துல தனியா ஒரு இலை பண்ணக்கூடாது இல்ல வில்வத்தை விட்டுடும் வில்லம்னா அந்த மூன்று இதழோடு கூடி இருக்கணும் அப்பதான் முழுமையான மலர்னு இருக்கும் ஆனா அது மாதிரி செய்து ரொம்ப நல்லது அது ஒண்ணுதான் நல்ல காஞ்சி ஆறு மாதம் ஆனா கூட காஞ்சி செய்யலாம் மற்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பூ நாளைக்கு அணியக்கூடாது ஆனா வில்லும் அப்படி செய்யலாம் ஆனா வெயில்ல காய வச்சல வீட்லயே நல்ல அப்படி நல்ல உலர்த்தி தானா அப்படியே கொஞ்சம் இந்த பச்சை மாறி அப்படி இருந்து பாருங்க அதை எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னா எங்கேயாவது போய் நம்ம நம்ம மூணாவது மாடியில் இருக்கிறோம் லண்டன்ல மூணாவது மாடியில தங்க வச்சாங்க சரிங்களா அங்க பூ வேணும்னு சொன்னா நீங்க இறங்கி வந்து திரும்ப எங்க இருக்குதோ லண்டன்ல சரிங்களா எங்க பூ விற்கிறான்னு அதெல்லாம் பூவெல்லாம் ஒன்றும் அதிகமா காணும் சரிங்களா ஏன்னா வழிபாடு ஏது இருக்கு இது இருக்கு கோவில சுத்தி இருக்கு அதனால இங்கேயே நாங்க பக்குவப்படுத்திக்கிட்டு அருமையா பில்வத்தை எடுத்துட்டு போட்டாச்சு அதனால மூணாவது மாடியில கீழே இறங்காமையே வேற வழி என்ன ஆகவே அப்படி அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது திருமால் ஒரே ஒரு மலர் குறைஞ்சது ஆனா என்ன ஒரு போட்டி உரை இருக்கு என்ன திரு திருமதி சிவபுராணம்னா ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அதான் ஆனா பூ இல்லை சிவபூஜையில உட்கார்ந்து நடுப்புற எந்திரிக்கவோ கூடாது ஆனா இப்ப ஒரு போற்றி வரையோ பாக்கி இருக்கு என்ன பண்ணா பக்தியினால தன்னுடைய கண்ணையே மலரா எடுத்து போட்டாராம் அவ்வளவு பக்திமான் அப்ப சிவபூஜை செய்கின்றவர்கள் யாருல ரொம்ப சிறப்புன்னா திருமால் சிறப்பு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனாலும் உண்டு ஆமா அவங்க ஒத்துவாங்க ஒத்துக்க மாட்டாங்க அதனால் பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூக்குறைய ஒரு பூக்குறையன்னா போற்றி உரை பாக்கி இருக்குது ஆனா பூவோ இல்லை அப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா எழுந்திருக்க கூடாது அதனால் கண்ணுதல் தம் கண் இடந்து இவர் ஒரு கண்ணப்பரும் தெரியுது அப்போ பாருங்க கண்ணப்பர் இருவர் உண்டு அவர் யார் யார் அப்படின்னு கேட்குறீங்க இன்னையா பெரிய புராணத்துல ஒரு கண்ணப்பர் தான் சிவ சிவ கண்ணெடுத்து அப்பியவர் சொன்னார் இங்க கண்ணெடுத்து அர்ச்சித்தவர் அவ்வளவுதான் கண்ணெடுத்து இவர் அர்ச்சித்தவர் கண்ணெடுத்து அவர் அப்பியவர் ஆனாலும் கண்ணை கொடுத்தவங்க தான் அதனால இரு வகையில் கண்ணப்பர் உண்டு யார் யார் அப்படின்னு கேட்டோம்னா கண்ணையே எடுத்து அந்த மலராக அர்ச்சித்தவர் திருமால் கண் ஒண்ணு இழந்து போக அந்த கண்ணுக்கு கண்ணாக போய் அந்த வைத்தவர் கண்ணப்பர் பாத்தீங்களா இன்னைக்கும் கண்ணை எடுத்து விட்டு இன்னொரு கண் வைக்கலாம்னு இன்னைக்கு மருத்துவம் தெரியுது இந்த மருத்துவம் தமிழரிடத்தில் அன்னைக்கே தெரிந்தது ஆனா தமிழனை போல் அறிஞன் கிமுவிலிருந்து வேற யாருமே இல்லை அப்படி இருந்தவன் தான் விட்டுருங்க அதோட என்னையும் சேர்த்து சொல்றேன் தமிழனை போல் அறிவு வேற எந்த இனத்துக்கும் இல்லை இதெல்லாம் இருக்குது அதே போல் நேற்று கூட ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்லும்போது சொன்னேன் தாய் வயிற்றுல நம்ம வயிற்றுக்குள்ள கிருமிகள் இருக்குங்கிறோம்ல இதெல்லாம் ஆங்கிலேயம் வந்த பிறகு இல்ல ஆங்கிலேயம் வந்த பிறகு இல்லை தமிழகம் தெரியும் திருவாசகத்துல தந்தையனிடமாக தோன்றிய கரு தாயினிடமாக வயிற்றுல போன உடனே அங்க இருக்கிற கிருமிகள் இருக்கு அது வந்து அந்த கருவை சாப்பிட்டு விடும் என்று கருவி காயக்கரு குடியில் காத்திருந்தும் அங்க போய் பெருமான் காத்திருப்பார் அப்ப கிருமிகள் கொள்ள இருக்கிறதுங்கிறது ஆங்கிலேய வருகையினால் தெரிந்ததில்லை தமிழனுக்கு என்னைக்கோ தெரியும் அதனாலதான் கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை வாழ்ந்து முன் தோண்டி மூத்த குடின்னு சொன்னோம் ஆமா செடிவினுள் படைத்தும் தங்களுக்குள்ள போட்டு போட்டுட்டு சாப்பிட போவோம் அல்ல அதெல்லாம் தப்பி இருந்துதான் நாம எல்லாம் பிறந்திருக்கிறோம் இப்படி எல்லாம் இந்த என்ன செய்தாராம் தம் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே தன்னுடைய கண்ணையே எடுத்து பெருமானுடைய திருவடிக்கு அந்த போற்றி செய்து செய்தாராம் செய்த உடனே என்ன செய்தார் சங்கரன் எம்பிரான் சங்க சக்கரம் மார்க்கருளி உடனே இவ்வளவு சிவபூஜை அருமையா செய்தனால இந்த அப்பா அந்த சக்கரம் இதை வைத்தேன்னா எந்த இதையும் யாரும் தாக்க முடியாது நீ தாக்கினால் அவன் எல்லாம் அழிஞ்சு போயிடுவான் என்று சொல்லி சக்கரத்தை கொடுத்தாராம் அப்படிப்பட்ட பெருமான் எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ அந்த வரலாற்றையெல்லாம் எடுத்து சொல்லி நம்ம விளையாடுவோம் தோல் நோக்கம் ஆடுவோம் என்று சொல்றார் காமன் உடல் உயிர் காலன் பல் காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கமாடாமோ இதெல்லாம் நம்ம திருவந்தியாரில் படிச்சுட்டோம் அதனால முன்னவையெல்லாம் சொன்னவையாகும் தொல்லாபி சூத்திரம் தொல்லாபி சூத்திரம் இவையெல்லாம் சிலர் சொல்லிட்டு சிலர் முன்னவையெல்லாம் சொன்னவையாகும் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு அதனால என்ன அருமையா இருக்குங்களா ஒரு நூலுக்கு ஒரு நூல் நூல நமக்கு துணையாவே இருக்குது கொடுத்து வச்சிருக்கிறோம் படிக்கிறியே அதான் எல்லாம் கிடையாது எனவே இப்ப இதுல சொன்னதெல்லாம் காமன் உடலோ உயிரோ அப்புறம் காலனுடைய பல்லதோ அப்புறம் காய்கதிரன் சூரியனுடைய அந்த பல்லோ நாமகள் நாசி மூக்கோ அல்ல பிரமனுக்கு சிரமோ அப்புறம் எரி அக்னிக்கு கையோ சோமனுக்கு தலையோ தக்கனது தலையும் எடுத்தார் எச்சன் எச்சன் சொன்னா அந்த யாகம் செய்யறவன் இவங்களை எல்லாம் எல்லாம் பாருங்க அடித்தார்னு சொல்லல தூய்மை செய்தார் தூய்மை செய்தார் ஏன்னர் அப்பர் சுவாமியில் வரணும் அதுக்காகத்தான் சொல்றேன் என்ன செய்த நினை நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் அதனால நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் ஆமா நமக்கு என்னைக்கெல்லாம் கடினம் வருதோ அன்னைக்கெல்லாம் ஒரு மைனஸ் அர்த்தம் என்னது நம்ம தீவினை கழியுது கழியுது ஆமா நல்லா நான் அண்ணாமலையா நினைக்காத நாள் இல்லையா எனக்கு பாருங்க கஷ்டகாலமாவே இருக்குன்னார் ஏன் அந்த செய்த தீவினை விரும்ப சிக்கடிச்சுக்கிட்டே போறோம்னு அர்த்தம் அப்ப நினைந்தொழுகும் அடியாரை நெய்ய வைப்பது எதற்கான்னு கேட்டா அவர் மீது இருக்கிற தீவினைகள் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்த யாரு அப்பர் சுவாமிகள் சைவ சித்தாந்த சாத்திரம் சித்தியார் நிக்கீரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது நிகிரகம் நிகரகம் பண்றானே அனுகிரகம் பண்றது பண்றான் நிகரகம் பண்ணும்போது என்ன இந்த மாதிரி தலையாளிக்கிறது மாதிரி ஆகிடுறான் அது என்ன நேசத்தால் ஈசன் செய்வது சுஞான சித்தியார் நிக்கீரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது சாத்திரம் திருமுறை நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்த இப்ப பையன் வந்து சும்மா இல்லாம போய் எங்கேயோ போய் முழங்கால் முடிச்சுட்டு வந்தான் வந்தவன் என்ன கேட்டா சிஞ்சர் போட்டா உடனே ஆறிடும் சொல்றோம் போட்டா எரியும் தாதானும் எரியும் ஆ அம்மா அம்மானு ராஜா இல்ல அச்ச பாரு நாளைக்கு பாரு ஓடுவே ஆறிடும்ல ராஜா ஆறிடும்ல ராஜாங்கிறான் என்ன அர்த்தம் அந்த மாதிரி போட்டவனுக்கு காலை வந்து முழங்கால மேலும் வந்து வலிக்க செய்யறதுலம்மா ஆனா ஏற்கனவே அந்த காயம் இடத்துல இதை டிஞ்சர் ஊத்துறது நில்லாமே புண்ணை ஆற வைத்தால் அப்போ தான் பெத்த பையனுக்கு அவனுக்கு கீழே விழுந்தவனுக்கு அவனுக்கு மேலும் போட்டு ஆ ஊங்குறான் அப்ப அம்மா கொடுமை உடையவன் அர்த்தமா இன்னும் ஆடுறதுக்குடா பாத்தீங்களா எப்படி எல்லாம் சாத்திரம் தோத்திரம் அப்படி கொட்டி வச்சிருக்காங்க நான் தான் இன்னைக்கு கூட காலைல சொன்னேன் பனிரெண்டு திருமுறைகள் பதினான்கு சாத்திரங்கள் இந்த இருபத்தாறையும் படிச்சா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை நிச்சயம் சாத்திரம் படிப்பது நாம் யார் நாம் என்ன பண்றோம் எதனால எப்படி எல்லாம் எடுக்கிறோம் போன்ற அந்த காரண காரியத்தை சொல்வது போத்திரம் இது மாதிரி போற்றா சாம பெருமான வணங்கட வணங்க தலை வைத்து பார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தம் சீரடியார் கூட்டவும் வைத்து தலை எதுக்கா வச்சா வணங்க வாய் எதுக்கு வச்சா பார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இந்த மாதிரி அடியவர் கூட்டம் எதுக்கு வைத்தான் இனங்க அவங்களோட சேர்ந்தாதான் நாம தெரியாது தாழ்த்த சென்னியும் தந்த தலைவர் வேண்டிய இடத்துல இருந்து இப்படி எல்லாம் எனவே இவ்வாறெல்லாம் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கமாடாமோ நீங்க உண்மையா என்னையா அவங்க எல்லாம் தலையை அழிச்சிட்டு மூக்க அழிச்சு இவங்க எல்லாம் அழிச்சிருக்காங்க தூய்மை செய்தாருங்கிறீங்களா சித்தாந்த சாஸ்திரம் வந்ததுன்னா பட்டுன்னு அதே போல எல்லாமே தீவனைகள் நீங்க வைத்தார் என்று சொல்லிட்டீங்கன்னா அருமையா விளங்கும் அதான் சொல்றேன் நாம ஒன்னும் புதுசா ஒன்னும் விளக்க வேணாம் பெரியவங்க சொன்னதை அங்காங்க இணைச்சா போதும்பா போதுங்க நீ ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கழிக்கிறாங்க பெரியவங்க அப்படி செஞ்சுட்டாங்க அருமையா இருக்கு எனவே இவை தூய்மைகள் செய்தவா தோணும் பிரமன் அரியன என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரம் என்றவர்கள் பதிப்பொடுங்க இங்க அண்ணாமலை விஷயம் இது இது கேட்டு கேட்டு கேட்டு பல முறையும் வந்திருக்கும் ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய அப்பாவும் பிள்ளையும் வேற யாரும் இல்ல ஊரார் இல்ல அப்பா புள்ள ரெண்டு பேரும் என்ன பண்ணிச்சுங்க ஏப்பா அந்த இது இது என்ன ஆண்டனுடைய அடிய முடியும் காண முடியாது முடியாதுங்கிறாங்க நாம காணுவோம் நான் அதான்டா ராஜா நினைச்சேன் அப்படிங்க நீ எதை பா பாக்குற அப்படின்னாரு நான்ப்பா நான்ப்பா நான் முடிய காணிட்டுவாப்பா அப்படின்னு சரிடா நீங்கப்பா அடிய காண்ட இதெல்லாம் உரையாடலாம் வச்சு விளையாட்டா பேசலாம் பேசலாம் அப்ப சரி ஏண்டா ராஜா நீ முடிய காணும்னா எப்படி இங்க இருந்து நான் மேல போகணுமேடா ஆகாய விமானம் எல்லாம் வராதுடான்னாரு ஏப்பா இந்த பறவை எல்லாம் மேல போகுதுப்பா நான் ரெக்க பறவையா இருக்கிறேன் ஓ நல்ல அருமை நல்ல அருமைன்னு சொன்னா தமிழன் அல்ல நல்ல ஐடியா அப்ப சொன்னாதான் தமிழன் ஆமா ஆமா தமிழன்னா யாரு நல்ல அருமைன்னு சொல்லிட்டான் அவன் தமிழன் அல்ல ஆமா நல்ல ஐடியா அப்படி சொன்னாதான் தமிழன் குட்டி சூப்பர் ஐடியா இந்த குட்டிச்சோறு இந்த தமிழனுக்கு தான் ஆக்கி வேற அவனுக்கு அருமையா கர்நா கர்நாடகத்துல கர்நாடகம் தான் பேசணும் காசியில போய் நீங்க என்ன இது என்ன விலைன்னு கேட்டீங்கன்னா ஏ குரூப்பி தோ குரூப்பின்னு சொல்லுவானே தவிர ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்லவே மாட்டானே சொல்லவே மாட்டானே ஆகவே நீங்க ஏ குரூபி தோ குரூபிக்கு உரைச்சி தெரிஞ்சுக்கிட்டு போகணுமே தவிர அவன் மாற்ற மாட்டான் ஆனா தெரியும் உனக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்ல தெரியும் சொல்ல மாட்டானே அதனாலதான் சொல்றேன் ஒரு இது எந்த இனம் வரா போச்சுன்னா என்னையும் சேர்த்து தமிழினம் தான் வரா போயிடும் சத்தியம் இது நம்ம இதுல நின்று என் டவுன் பஸ் போட்டாதான் வழங்குதா ஏண்டா நகர பேருந்து போடக்கூடாதா குறுகிய மனப்பான் குறுகிய மனப்பான் என்னது நகர பேருந்து போட்டா குறுகிய மனப்பான்மையா போகடா திருவருள் தான் காக்கணும் உங்களை எனவே பிரமன்னாரி என்று இருவரும் அதனால அப்பாவும் பிள்ளையுமா அடி முடியும் காண்பதற்கு என்ன பண்ணாங்கன்னா தம்பி என்ன பண்ணார் அண்ணா நான் முடி காண்றேன்ப்பா அப்படின்னாரு எப்படா நீ போவ அப்படின்னாரு நான்ப்பா பறவையா எடுத்துக்கிட்டுப்பா பறந்து போய் பாருங்க நல்ல அருமையினர் நீங்கப்பா நான் என்ன பண்றதுன்னா கடப்பாறை எடுத்துட்டு போக முடியாதுடா எவ்வளவு நேரம் குத்துறது திருவள்ளுவர் அங்கே இருந்து வந்தேன் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவர்கள் அது பாடிட்டு போகுது எதுக்கு புறத்து உறுப்பு யாக்கை அகத்துறுப்பே போதுமேன்னு அப்படி ஒரு ஒரு இது சொல்லிட்டு போச்சு சொன்ன உடனே ஆஹ் அப்ப மண்வெட்டி இன்வெட்டி எல்லாம் வேணாம் கரப்பாறை வேணாம் பன்றி அதுக்குத்தான் மூக்கு வன்மையா இருக்கும் அது இப்படின்னா பாதாள வரைக்கும் போடும் ஏண்டா தம்பி நான் அந்த வடிவெடுக்கிறேன்னு எடுக்கப்பா நீங்க எடுக்கப்பா நீங்க அடி கண்டவொன்னப்பா எனக்கு ஒண்ணு போன் பண்ணுங்கப்பா ஹலோ சரிங்களா நான் அடி அப்படி அவரு நீ நீ பறவையானு அதெல்லாம் அந்த வசதி எல்லாம் இல்ல அப்போ ஆமா இப்ப எல்லாம் எவ்வளவு வசதி ஆனா ஒண்ணு இவ்வளவு வசதிகள் மட்டும் நம்முடைய முன்னோர் கிடைச்சிருந்தது சிவலோகமாவே ஆக்கியிருப்பான் ஆமா ஒரு வசதி இல்லை உங்களுக்கு என்ன சிலிண்டர்ல போயிட்டு இருக்கீங்களா போயிட்டு இருக்கும் போதே அருமையா கை கருவி எல்லாம் அருமையா இருக்குது போன் இருக்குது இல்லைங்களா என்ன ஆமா செல்போனு ஹலோ ஹலோ இப்பொழுது அநியமா வந்து இப்பதான் துபாய் போயிட்டு இருக்கிறேன் நாங்க லண்டன் போன போது ஏதோ கொஞ்சம் ரிப்பேர் துபாயில இறங்குச்சு நாம துபாய் பட்ட போறோம்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் பார்த்தோம் ஒரு இருபது நிமிஷம் திரும்ப மீண்டும் புறப்பட்டது அப்புறம் லண்டனுக்கு அது மாதிரி அது மாதிரி நீங்க இப்ப என்ன தெரியுமா ஹலோ இப்ப எங்க அப்பா போயிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னா என் தம்பி துபாயில வந்ததுடா அது என்னமோ கொஞ்சம் விமானம் இருப்பேன்னு கீழே இறங்கிது நாங்க பாத்துட்டு துபாய் பாக்குறீங்களாப்பா சரி எல்லாம் நீ எல்லாம் பள்ளத்துக்கு போயிட்டுறியா எல்லாம் பாத்துறியா அம்மாலாம் சொல்லியிருந்தானப்பா வச்சுட்டு எங்க விமானத்துல போகின்ற பொழுது வீட்டை பத்தி விசாரிச்சுக்கலாம் இவ்வளவு வசதி இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய் இதுல ஒரு வசதி கூட அந்த வார்த்தை இல்லையா ஆனா எவ்வளவோ சாய்ச்சாங்களே நீ இத்தனை வசதியும் வாங்கிட்டு ஏன் போட்டுக்கிட்டே இருக்கமே முருகா முருகா நீ தான் காட்டணும் ஓ நீ தான் பின்னால இருக்கிற எனவே பிரமன் அப்படியாக ரெண்டு பேருமா மாற்றிக்கொண்டு போனார்லாம் போய் என்னையா முடிவாச்சுனர் பிரமன் அரியன்று இருவரும் மணிவாசகர் ரெண்டு பேரும் போன போது அடியேனை கேட்டிருந்தா நான் ஒன்னு யோசனை சொல்லியிருப்பேன் அப்படின்னார் அடியேன்னு கேட்கல என்ன பண்றது பேதமையால் என் பேதமை என்ன அர்த்தம்னாரு இது இது இல்லாதுன்னு அர்த்தம் அதுக்கு மேல சொல்லக்கூடாது பெரியவங்க அல்லவா இது இல்லைன்னு அர்த்தம் அந்த அறியாமையினாலே என்ன செய்தாரலாம் பரமம் யாம் என்று நாமிதான் தலைவன் என்று கருதி பரம் என்று பரமம் யாம் பரம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு என்றவர்கள் பதிப்போடுங்க போடுங்க சரி அப்படி போனவங்களுக்கு பெருமான் காட்சி கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கலன்னாரு போகும்போது என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டா ஒரே ஒரு வரி மட்டும் சிவபுராணத்தில் படிச்சுக்கிட்டு போயிருந்தாங்க அப்பாவும் உள்ளாயும் உடனே கண்டிருப்பாங்க அவன் அருள் ஆளே அவன் தாழ் என்பதை மட்டும் நினைச்சிட்டு போயிருந்தாங்க நிச்சயமா அந்த பறவை மேல பறக்கிறதுக்குள்ளேயே காட்சி கொடுத்திருப்பார் இவர் அப்படி மூக்கு அப்படி எடுத்த உடனே காட்சி கொடுத்திருப்பார் திருவாசகம் படிக்கல படிச்சா திருவாசகம் படித்திருந்தால் இந்த பம்பே இல்லை அப்ப எழுதல எழுதல எழுதியிருந்தாங்கன்னா படிச்சிருப்பாங்க பாவம் அதனால அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எப்பா நீ திருவண்ணாமலையே போலாம் கோயிலுக்குள்ளும் போலாம் போனதுனால அண்ணாமலையாரையோ அண்ணா அம்மாவை கண்ண முடியாதரா அந்த ஓடி இருந்தால் அல்லது இன்னைக்கு உண்மையா நான் என்ன நினைச்சேன் காலையில் நம்ம வேலூர் போகணும் நாம ரொம்ப ராத்திரி நாம அவன் அருளாலே சத்தியம் தான் இதெல்லாம் இதெல்லாம் சும்மா சில பேர் சொல்லுவான் முட்டா பையில கையால் ஆகாதன்னு பேச்சு மாடா போய் பாடுறா நீயே நான் இன்னைக்கு காலையில பார்க்க முடியாது ஆனா ஒரு நிம்மதி காலையில பார்த்ததுனால இல்லைன்னா இப்ப நீங்க சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணிருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் பொறுங்கயான்னு சொல்லிட்டு உள்ள போயிருப்போம் பார்த்ததுனால கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க திருவண்ணாமலை தான் வர்றோம் கோயில் பெருமானை பார்க்கணும் தான் ஆசை இருக்கு நடக்குதா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சத்தியம் அல்லது சத்தியம் ஆதலால் பரமம் யாம்பரம் என்றவர்கள் பதை போடுங்க அரணார் அடல் உருவாயி ஏன்னாரு ஒண்ணு பறவையா இது விலங்கா வந்தாலும் நெருப்புன்னா ரெண்டுமே பயப்படும் ஆமா எது மூக்கம் நோண்ட முடியாது ரெக்கையும் போடும் <laughs> அதுதான் அடல் உருவாய் அங்கே அளவிறந்து இதற்கு மேல மேல போக முடியாது அல்ல உடனே மணிமாத்துக்கார் எங்க சார் அந்த திருவடி போச்சுன்னாரு பாதாளம் ஏழினும் கீழ் சரி கீழே எங்கேனாரு சொற்கழிவு சொல்ல முடியலையா ஏழு பாதாளத்துக்கு கீழே போனதான் தெரிஞ்சதே தவிர அதுக்கு மேல எங்கதான் போனாங்கன்னு தெரியல சொல்ல தெரியல அப்பா போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே இது சொல்லுலகத்தை கடந்தது அது பொருள் உலகத்தை கடந்தது இப்படிதான் சொன்னாங்க ரெண்டே வரல முடிஞ்சுட்டார் இப்படி அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கமாடாமும் அப்புறம்தான் பின்னால ரெண்டு பேருமே தன் தவறை உணர்ந்த பிறகு அப்படியே ஜோதியாக காட்சி அளித்தார்ப்பா அதான்ப்பா அண்ணாமலையான் அடிக்கமலம் செல்கிறேன் விண்ணோர் தொகையின் மணித்தொகைவி வீரற்றார்பு கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப அப்படின்னு அதனால என்ன சொல்றோம் திருவண்ணாமலையில் அருள் இதுன்னு போட்டோம் சீத புனலாடி திட்டம்பலம் பாடினாங்க அங்க இருக்கவங்க ஆஹா பக்கா தில்லையில் அருளியதுங்கிறாங்க ஆனா அப்படியான திருவம்பாவை எங்க அருளியது அரியன் பராபரம் ஆனா பதிப்புகள்லாம் திருவண்ணாமலை அருளியது அண்ணாமலை ஆனா ரெண்டு இடத்துலயும் நமக்கு ஒண்ணும் கருத்து வேற்றுமை இல்லை ஆனா அப்படி இருக்கு அவர் அதை பிடிச்சுக்குவார் இவர் அதை பிடிச்சுக்குவார் சீத புனலாடி திட்டம்பலம் பாடின்னு இருக்கு இங்கே அண்ணாமலையான் அடிக்கமலம் இருக்குது யாண்டு பாடி அதனால சேக்கிடார் மட்டும் மணிவாசர் வரலாற்றை பாடியிருந்தார் ஆனால் அருமையா இருக்கும் நம்ம கொடுத்து வைக்கணும் நால்வர் பெருமக்கள்ல மூவர் பெருமக்களுடைய வரலாற்றை அவர் வழியா அறிஞ்சுக்கிட்டோம் இந்த பெரியவருடைய வரலாற்றை அறிவதற்கு இல்லை அவ்வளவுதான் திருவள்ளுவர் அங்கிருந்து வந்த தவமும் தவமுடையார்க்காகும் அகுதலார் மேற்பட்டது அவம் எந்த தவம் கிடைக்குதோ அதுதான் அனுபவிக்கலாம் அதற்கு மேல என்ன முடியாது அடியேன் வருகிறேன் அப்படின்னு போட்டார் திருவள்ளூர் அவ்வப்பொழுது வருவார் ஆனா இங்க இருக்க மாட்டார் போக்கும் வரவும் ஏன்னா அவருக்கு எவ்வளவோ இடங்கள் போக வேண்டியிருக்கு திருவண்ணாமலைதானா அதனால எங்கெங்கெல்லாம் யாராருக்கு சந்தேகம் வந்ததோ அங்கெங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு அதனால போக்கும் வரவும் போனரு விழா புண்ணியனே ஆனா அடியனே அங்கங்க காக்குறார் காக்குமியும் காவலனே இப்ப எங்க சார்னு கேட்காதீங்க காண்பரிய பேருளியே காண முடியாது திருவாசமும் இப்படியாக வரும் ஏழை தொழும்பனேன் இது எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதியில் இந்த பாட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் இந்த இதை படிக்கும்போது எத்தனையோ காலமெல்லாம்ங்கிறது நம்ம எல்லைக்கு அடங்காது ஆமா ஏன் ஏன் அடங்காது உள்ளாயி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எல்லா பல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லானின்றாய் அந்த ஆணா இருக்கும் செல்லாங்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஆ இருக்குமே ஏன் நீங்க செல்லான்னு நின்றாங்க கூடாது ஏன்னா இவ்வளவு பிறப்பும் லேசுல செல்லுதா அதனால ஒரு அளவிட செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் பெருமான் ஆதலால் ஏழை தொழும்பனின் எத்தனையோ காலமெல்லாம் என்ன செய்தேன் பாழுக்கு இறைத்தேன் எப்படி சொன்னாரு நம்முடைய தமிழ்நாட்டுல விவசாயம் ரொம்ப சிறந்திருந்த காலம் அதனால இறைக்கிறதுன்னு அதுல தண்ணீர் வந்து பாய்ச்சும் போது தண்ணீர் இறைப்பாங்க நீங்க தஞ்சை மாவட்டத்துல இந்த மாதிரி இடத்துலாம் வந்து நீங்க அந்த காவிரிலயோ வாய்க்கால தண்ணி போத காலால மட தடுப்பிடுறாங்க இன்னும் சில இடங்கள்ல மேட்டு பகுதியில ஏன் நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிற காலத்துல தொட்டியம் முசிறி தாலுக்கா கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்சி மாவட்டத்துல முசிறி தொட்டியம் எல்லாம் காவிரி கரை இந்த முசிறியில இருந்து இங்க இப்படி தெக்க வந்தீங்கன்னா காவிரி கரையா இருக்கும் வடக்க போகப்போ ஒரே மலை அங்கதான் தலைமலை கொல்லிமலை எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரே மேடு நீங்க இங்க மூன்றரை மைல்ல நல்ல அருமையா காவிரி பாசனம் இருக்கும் அந்த மூன்று மைலுக்கு அந்த பாத்தீங்கன்னா ஒரே மேட்டு பகுதியில மூணு மணிக்கு பரப்புவாங்க விவசாயிகள் மாட்டை ரெண்டு பிடிச்சுக்கிட்டு அப்பெல்லாம் கூட கூட மிஷின்லாம் வரல அதனால மாட்டை பிடிச்சுக்கிட்டு ஏத்த கட்டி தண்ணி அடைப்பாங்க இறங்கினா மூன்று மணிக்கு காலையில ஆறு மணிக்கு ரெண்டு வயல் பாயும் பாவம் ரெண்டு மாடு ஒரு மனிதனுடைய உழைப்பு அதுக்காகத்தான் அப்படி எல்லாம் கட்டி எடுப்பாங்க அப்படி போகும்போது போகும்போது பரிசல்ல போய் போய் தண்ணி இப்படி பாஞ்சிடும் திரும்ப வரும்போது மாடு பின்னாலேயே வரணும் சரி மாடு அவ்வளவு வேகமா வர முடியாது இந்த பரி பாருங்க இந்த தண்ணி மோக்கிற பரி அது கொஞ்சம் கையை இழுக்கும் இந்த ஏர் ஒன்று இது பிடிச்சி அந்த தண்ணியை பாய்ச்சறவங்க இந்த மாடு பின்ன வராதையும் ஓரளவு இழுக்கணும் கைய இந்த பறி தன் கையெழுக்குது பாருங்க அதையும் இழுத்து பிடிக்கணும் அதனால இந்த இடத்துல மரத்து இருக்குமே மரத்து இருக்கும் கவலை எங்க ஊர்லாம் அப்படிப்பட்ட ஊர் தான் அந்த காலத்துல நாங்க என்ன பண்ணோம்னா நான் கொஞ்சம் இறைக்கிறேன்னு சொல்றது அப்பா கிராம கரணம் நான் கொஞ்சம் இறைக்கிறேன்னு சொல்றது அப்பா கிராம கர்ணம் நீங்க ஏன் தம்பி நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நாங்க இதோ இறக்கணும் நீங்க ஏன் தம்பி அது பின்னால வரும்போது அந்த உழைப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பாட்டு பாடுவாங்க மயிலேரியா முருகனை தான் நினைப்பாங்க ஆமா மயிலேரியா ஒண்ணு எங்க மாயம்பெரு மாளி வாடா ராஜா வாடா ராஜா எங்க அடிக்க மாட்டாங்க என்ன மாடும் பாவம் என்ன பண்ணும் அருமையா அந்த மாதிரி பின்னால் வரும்போது பாடிட்டே அந்த மாதிரி இருந்தா மூணு மணி நேரம் இறைச்சா ரெண்டு வயல் பாய் தண்ணினா அவ்வளவு லேசா இருக்குதா இப்படி ஏழை தொடும்பனின் அதனாலதான் இறைத்தேன்